அதை வந்த உடனே காட்டினாங்க ஃப்ரெண்டு எங்க சொல்லு F R I E N D இந்த எல்கேஜிக்கு பாடம் நடத்துற மாதிரியே பட்டிமன்றம் என்றால் பேசுகிறேன் ஃப்ரெண்டுல எண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல பாடம் நடத்துறாங்களாம் அவங்களுக்கு ரொம்ப வலுவான செய்தியா friend in deed in need is friend in deed அப்படின்னா என்ன அர்த்தம் எவன் உதவுகிறானோ அவனே நல்ல நண்பன் அப்படின்னா நல்ல நண்பன் இல்லாதவன் இருக்கான் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா எல்லா நண்பன்றையும் கடன் கேட்டு பாருங்க கொடுப்பானாக்கும் கொடுப்பானாக்கும் இல்லையா காதலியா இருந்தானே செயினை கட்டி கொடுத்துருவாள்ல கொடுப்பா போகும்போதே சொல்லுவோம் அத்துட்டு போயிட்டாமா ரோட்ல எவனோ ஒரு செயின் ஸ்நாச்சர் சொல்லுவா வீட்டுல போய்தாயா சொல்லுவா பன்னெண்டு மணி மிட் நைட்ல எஸ்எம்எஸ் வருது என்னமோ எஸ்எம்எஸ் பேசினாரு ஃப்ரெண்டு எஸ்எம்எஸ் அனுப்புனா எவனா அது விழிச்சு பாப்பானாக்க அந்த லூச்சு போய் இந்நேரம் தூங்காம அனுப்பிட்டு அழுதாயடா ஏய் அனுப்பாத ஆனா காதலி அனுப்புனா என்ன சந்தோஷமா எடுத்து பாக்குறா தெரியுமா ஏ அதெல்லாம் அனுபவிச்சா தெரியுமியா அதுல இந்த அம்மா அன்னைக்கு வலி சேர்க்கிறாங்களாம் அபி தோல்ஸ் நட்பு எங்கே போய் முடிந்தது எங்க போய் முடிந்தது ஏழரை வருஷம் கழிச்சு கருணை இல்லத்துல முடிஞ்சது ஏழரை வருஷம் கழிச்சு கருணை இல்லத்துல போய் படகுக்கு இந்த முனையில அது உட்காந்துருக்கு இது இந்த முனையில உட்காந்துருக்கு அப்பவாவது முடிஞ்சிச்சு அத சொல்லுங்க ஐயா அங்க மட்டும் ஒரு காதல் இருந்திருந்தா சந்தோஷமான குடும்பம் இருந்திருக்குமா விளங்காம என்னத்தே நட்பு கத்திரிக்கான்னு சொல்லிட்டு எதை எடுத்தாலும் அதுக்கு சாதகமா மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா சொன்னாங்கல்ல ஒரு ஷிப் மூழ்குச்சு டைட்டானிக்னு ஒரு பேரு ஆனா அதுல எது வாழ்ந்தது தெரியுமா காதல் உங்க ஷிப்பு மூழ்காம இருக்கிற வரைக்கும் தான் ஆனா எங்க ஷிப்பு மூழ்கினாலும் வருஷம் காண்டி வாழும் கல்லறையிலும் வாழும் காதல் என்ன நினைச்சீங்க அவர் ராமச்சந்திரன் சும்மா இருக்க மாட்டோம் கரும்பு சாப்பிடுவது நல்லதா கவிதை வாசிப்பது நல்லதா அவர் அவர் வயசுக்கு கவிதை வாசிக்கலாமே சின்ன பையன் கரும்பு தானே சாப்பிடுவான் அவர் இன்னொரு கேள்வி கேட்டார் காதலர்களை சேர்த்து வைப்பது யார் நண்பர்கள் தானே கேட்டார் நியாயமான கேள்வி நாடோடிகள் சினிமா மாதிரி நண்பர் தான் அடி வாங்குறான் நான் திருப்பி கேட்கிறேன் ஏன் நண்பர்கள் நண்பனுக்காக அடி வாங்குகிறான் அவனுக்கு தெரியும் நண்பனுக்கு இனிமை சேர்ப்பது அவன் மனசுக்கு காதல் தான் நண்பனுக்கு தெரியும் அவன் தான் நல்ல நண்பன் ஏன் அடி வாங்குறான் எனக்காக வந்து அவன் அடி வாங்குறான் என்னையும் நேசிக்கிறான் நான் காதலை நேசிக்கிறேன் என்பதையும் தெரிந்து வைத்திருக்கிறான் என்றால் காதல் தானே எனக்கு இனிமை சேர்க்கிறது டீலா நோ டீலா காதல்ல டீலே கிடையாதுயா அது ரியல் அது அது உண்மை அது உண்மை சத்தியம் இது முகமூடி போட்டுக்கிட்டு துப்பாட்டா போட்டு போறாங்க தீவிரவாதி மாதிரி தெரியுதான் சார் அந்த திருள் உங்களுக்கு தெரியுமா சார் அந்த திருள் அனுபவிக்க பேக் பேக் மாதிரி அந்த பொண்ணு ஒட்டி இருக்கு பச்சக்குன்னு ஒட்டுறதுன்றானே அது அப்பதானங்க தெரியும் ஐம்பத்தி நாலு வயசுல ஒரு அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு இப்ப பிடிச்சுக்க அப்படின்னா ஏத தோல்ல கை வைமா வச்சிட்டு பேசாம வாமா அது நீங்க இவ்வளவு வேகமா போனீங்கன்னா நான் வண்டியை விட்டு இறங்கிடுறேன் ஆனா இந்த இருபது வயசுல ஈஸியா ரோட்ல அவங்க பறக்கும் போது டேங்கப்பா சே நமக்கெல்லாம் வயசாயிருச்சுன்னு ஒரு வருத்தம் வருதா வரலையாங்க வாழ்க்கை எது மகிழ்ச்சி தருகிறது எல்லாத்துலயும் ரிஸ்க் இருக்கு ஆனா திருள் எதுல இருக்கு காதல்ல அந்த திருள் இருக்குங்க அதுதான் இளைஞனுக்கு சரியா இருக்கும்னா அவர் பாட்டு பாடுறாரு என்ன நான் அடிச்சா தாங்க மாதிரி அது ஹீரோ பாடுற பாட்டு இவரு கதாநாயகியோட அண்ணன் பாடுவானா ஹீரோ பாடுற பாட்டை அந்த பாட்டை வாங்கி இவர் இப்படி கொடுக்க ஆமா அவர் பெரிய வில்லன் அவரு நிறைய பயிலுக்கு காதலிச்சான சந்தோஷம் அனுப்பி விட்டுறாங்க செலவு மிச்சம்னு பாக்குறேன் நீங்க வேற ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ரொம்ப செலவாகுதான் இளைஞர்களுக்கு எதுல காதல்ல ஏன் செலவு செய்யறான் இப்ப ஃப்ரெண்டு நாமளும் ஹோட்டல்ல சாப்பிட போறோம்னு வைங்க சில ஆளு அந்த பில் வரும்போது கை கழுவ போயிருவாங்க ஆமையா மாப்பிள்ள குடுறாரு எனக்கு தெரியும்டா நீ என்னைக்கு காசு கொண்டு வந்திருக்க கொடுத்து தொலைகிறேன்டா நல்லா திங்கி போது மட்டும் என்னை கவனிக்கிறேன் தின்னு விட்டு கைகள் எந்திரிச்சு போயிடும் ஆனா காதலி அவன் சொல்றது ஒரே வரிதாயா உன் மனச மட்டும் எனக்கு கூடு பில்ல நான் பாத்துக்கிறேன் சொல்றானா இல்லையா அதுல சந்தோஷம் இருக்கியா இளைஞனுக்கு அது யாரு செய்யறா யாவர் செய்யறா அது வேற விஷயம் உன் மனசை எனக்கு கொடு இதெல்லாம் எனக்கு சாதாரணம் என்ன இது அவனும் அவளும் தானங்க பேசுறாங்க யாரு பில் கட்டினா என்ன விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இளைஞர்கள் ஃப்ரெண்டு கூப்பிடா அதாவது மிஸ்டு கால் பத்தி சாதாரணமா பேசுறாரு ஒரு ஒரு சமயம் நெட்ஒர்க் பிஸின்னு வருதுன்னு வைங்க காதலிட்ட பேச முடியாம அவன் தவிக்கிற தவிப்பு உங்களுக்கு தெரியுமா அந்த தவிப்பும் தத்தளிப்பும் தான் காதல் அல்ல தவிச்சவனுக்கு தெரியும் திரும்ப அந்த லைன் கிடைச்சோடனே அவ பேசும்போது என்னடா கண்ணம்மா என்ன பேசவே இல்லை உடனே நானும் ட்ரை பண்ணேங்க என்னன்னே தெரியல இந்த பண்ணேங்கலாம் நம்ம காலம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த போங்க வாங்கலாம் கிடையாது ஒன்னே ஒண்ணு மட்டும் பாருங்களேன் இப்ப வாத்தியார் பையனை கூப்பிட்டுட்டே படிடா ஒழுங்கா படின்றாரு இப்படி சிரிக்கிறாங்க என்ன சார் சொன்னீங்க படிடா நீங்க முதல்ல படிச்சுட்டு வந்து பாடம் நடத்துங்க அதே அப்பா சொல்றாரு டேய் படிடா பேசாம படி பேசுறதுல அப்பாட்ட ஒரு நாங்க பாத்துக்கிறோம் எனக்கா நீ பரிசு எழுத போறியா முடிச்சிட அம்மா சொல்ல மாட்டான் பாத்துக்கிட்டே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது படிடான்னு சொல்லியிருக்கானா அவனே படிக்க மாட்டான் ஆனா காதலி சொல்றா உங்களுக்கு எத்தனை அரியர்ஸ் ஏழு பாடத்துல என்ன பண்ற நீ இந்த தடவை எல்லாத்தையும் பாஸ் பண்ற சரியாடா கண்ணா சரியாடா கண்ணா ஏழும் ஒரே அட்டம்ல பாஸ் பண்ணிடுறான்ல இதேதான் அப்பா சொன்னாரு இதேதான் வாத்தியார் சொன்னார் சார் இதுக்கு மேல உந்து சக்தி என்ன சார் வேணும் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கு காதல் மனத்தில இழக்கத்தை தருகிறது மகிழ்ச்சியை தருகிறது காதல் என்பது மனிதனை இளமையாக்குகிற உணர்வு கால் மார்க்ஸ் தான் ஜென்னி மார்க்ஸ் எழுதின கடிதத்தில் சொன்னாராம் காதல் தான் மனிதனை மீண்டும் மனிதனாக்குகிறது அந்த ஒரு வரியை நினைத்து பாருங்கள் எந்த வயதிலும் உங்களுக்கும் ஒரு ஆட்டோகிராஃப் இருக்கும் அந்த ஆட்டோகிராஃபில் அந்த காதலி முகம் வந்து வந்து போகும் அதை நினைக்கும் போதெல்லாம் அதனாலதான் அந்த பூங்காற்று திரும்புமான முதல் மரியாதையில் அந்த உயிர் அலைகிறது பாருங்க ஒரு முக தரிசனத்துக்காக அந்த காதல் தான் இளமைக்கு மகுடம் சேர்க்கிறது காதல் தான் இளமைக்கு மகிழ்ச்சி தருகிறது இளைஞர்களுக்கு உற்சாகம் தருகிறது உத்வேகம் தருகிறது அந்த உற்சாகம் இந்த ஆண்டு முழுவதும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அநேகமா இளைஞர்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க காதலை நோக்கி நகர்ந்துடுறது அப்படின்னு அது கூடாது அதை எதிர்த்து ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு இந்த பக்கத்தில் பாரதி அப்படியே யோசிக்கிறாங்க வாங்க வாங்க பாரதி